पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दजैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदम् मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगणम् प्रणमा भूतम् सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् முன்னை வினயகல மூங்கிற்குடியமுதன் பொன்னங்கழற்கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி இராமானுஷமுனிதாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அண்டாதியோதை நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உணதழிப்போதுக்கு தொன்று செய்யும் நல்லன்பரேத்தவும் நாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருஷமயம் வெல்லும் பரம ராமானுஷாகிதன் விண்ணப்பமே பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்தோய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பூமன்னு மாது பொருந்திய மார்வன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதர